الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم على الذين من قبلكم لعلكم تهتدون الله العظيم وقال نبينا الله عليه وسلم من ذنبه وقال صلى الله عليه وسلم ايضا من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال صلى الله عليه وسلم அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இருக்காரும் ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்தை அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியவர்கள் சகோதாரதிகள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக சினிமாவுடைய கலைவெளிகளுக்காக அல்லாவின்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நிலையார்களே அது இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுகானதால எதையே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏறிருக்கிறாரோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறு எதையை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ மராமத்திருக்கிறானோ அப்படியே அல்லாவுடைய தடைகளை அறான்களை அல்லா விளக்கின்ற நாற்பத்தி நான்காம் ஆண்டில் ரமதான் மாதத்தின் இரண்டாவது இமாவுடைய அடைகிறது இருக்கிறோம் நோன்பிலும் கூட காட்டுகிறோம் கண்ணியமானவர்களே பொதுவாக இந்த ரமலான் இந்த ஹஜ் தொழுகை இவைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை தக்குவா உள்ளவர்கள் தான் மதிப்பார்கள் அல்லாவுடைய பயம் தான் அதை கௌரவப்படுத்துவார்கள் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அவர் அவருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது இருக்கிறதற்கான ரமதானை வலிமை போன்று கழிக்கின்றவர்கள் இன்று இருந்தாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரமதானுடைய அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் அன்றாடர்களே ரமதான் வெறும் விவாதத்துக்குரிய மாதம் மாத்திரமற்ற பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற மாதம் மாத்திரமல்ல ரமதானுடைய சகல அமல்களையும் சகல பதவிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருக்கிறது ரமதான் ஈமானை அறிவடைகிறது ரமதான் நம்பிக்கை அவசியம் இந்த நோன்பு கடமை என்ற உறுதி இந்த நோம்புக்கு கிடைக்கின்ற கூடிய நம்பிக்கை கொள்வது அந்த மறைவான அல்லா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நான் நோன்பு நம்புகிறேன் எனவே ஈமான் ரமதானோடு சம்பந்தப்படுகிறது அதே போல விவாதத் சம்பந்தப்படுகிறது விவாதத் வாழ்க்கையே விவாதத்து தான் இந்த தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பினர்களாலும் அல்லா எதை எதிர்பார்க்கிறாரோ அதை வெளிப்படுத்தியுள்ள விவாதம் நான் அல்லாவுக்கு ஒரு அடிமை என்பதை செயல் மூலமாக நிரூபிக்கவில்லை ஒவ்வொரு துறைகளிலும் அந்த துறையை என்னை ஈமானை கருத்ததாக எத்தனை இரவுகளை கடந்துவிட்டோம் எத்தனை தொழுகைகளுடைய நேரங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை எந்தெந்த விவாதத்தில் சரியான முறையில் செயல்படுகிறோம் ஒரு காலம் சிந்திப்போம் நம்மளுடைய ஒரு வாரத்தில் எத்தனை எட்டு தினங்களை கண்ணியமானவர்களே நாம் அடைந்திருக்கிறோம் இந்த தினங்களிலே கண்ணியமானவர்களே எத்தனை பேர் அந்த யுக உலகத்திலே ஈடுபட்டோம் இவாதத்தில் ஈடுபட்டோம் தராவையை முழுமையாக தொழுகிறோம் அன்பானவர்களே உற்சாகம் இருக்கும் வரைக்கும் நல்ல உடம்பிலே நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் வரைக்கும் தொழுதலுக்கு இடையிலே சிலர் எழுந்து செல்கிறோம் அந்த அட்டைகளை உட்கார்ந்து வழங்கிய நன்மைகளை செல்பவர்களுக்கு இது வரை கொள்வார்கள் வரைக்கும் இரவு தொழுகையில் ஈடுபடும் பொழுது அந்த இரவு முழுமையாக விவாதத்தை நன்மை கிடைக்கும் எஞ்சி இருக்கின்ற நாட்களையாவது அந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம் விவாதம் செய்கிறோம் சொல்லுகிறோம் விவாதத்திலே உயிரோட்டம் இருக்கிறதா அடியோட விவாதம் எப்படி இருந்தது இருந்தது இன்னொருடைய இவாதத் எப்படி இருந்தது அன்பாளர்களே மற்ற நிகழ்வுகளை உற்சாகத்துக்காக முன்வைக்கிறேன் எப்படிப்பட்ட இவாதம் இவாதத்திலே கண்ணியமான தன்மை கட்டுமே செய்யாமல் இருக்கும் பொழுது அப்படியே முன்னே சென்று ஏதோ ஒன்றை பிடிக்க பார்த்துவிட்டு பின்னால் வருகிறார்கள் எதுவும் இல்லை நம்முடைய உள்ளம் எதை சிந்திக்கிறது தெரியாது பிந்தி வருகிறோம் காசுகள் பிந்தி வந்து சேர்ந்து கொடுக்கிறோம் மூன்றரை காசு நாலரை போகிறோம் இரண்டரை காசோடு தரா கொடுத்து போகிறோம் அந்த சொல்ல வேண்டும் நீங்கள் சிந்தித்தான் வந்தீர்கள் இரண்டரை காசு சொல்ல வேண்டும் அந்த அளவு நம்முடைய ஒரு நேர தொழிலை கண்டிப்பாக தொழிலை ஒழுக்கத்தை கண்டார்கள் ஒரே ஓதி ஏதோ உழைக்கப்படுகிறார்களா முன் பாவம் பின் அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சார்ந்து பகரப்பட்டார்கள் குழுப்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் இப்படி சொல்கிறார்கள் எப்படி சொல்லியிருக்கும் இனிவர்களே என்னுடைய தொழிலை பொதுவாக அந்த வயிறு வைக்கப்பட்டது அதாவது அந்த கை கொடுக்கப்பட்டது கைவர் போன்று பொதுவாக இதுவிலே சொல்லக்கூடிய நேரமாக இருக்காவிட்டால் இது கூடாது இப்படிய தொழிலை தேவையா டைம் பாஸ் இருக்கும் சிக்கிரிகளை உள்ளச்சத்தோடு ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய நஞ்சிலிருந்து தேனீக்களுடைய தேனி தேன் பூச்சிகளுடைய அந்த ஓட்டை போன்று கேட்கிறார்கள் அதீவில் கேட்டல் ஆணை பொழுது வந்து இப்படி ஒரு சுஜூத் வாழ்க்கையை செய்திருக்கிறோம் ஒரு ஏற்றம் இருக்க வேண்டும் அமைதியாக தொழுவதை நாடாளுமன்ற தொழுகைகளை நீக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரம் கொடுப்போம் தனிமையை பெற வேண்டும் நண்பாளர்களே நன்மைகள் எல்லாம் சென்ற பிறகு மீண்டும் புது செய்வதற்கு கொஞ்சம் பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக் கொண்டு அல்லது பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து தூக்கம் வராமல் முகத்தை தடவி தடவி தன்மையால் துடைத்து துடைத்து விரல் பிரிக்கின்ற நேரங்களையும் விவாதத்தை வைப்பார்கள் அறிந்தவர்கள் தன்னுடைய நண்பர் பழக்கங்களை கண்டவர்கள் அத்துலாஜி மகனுடைய மகளுடைய மகன் நம்முடைய நிலைமை ஒரு இரவை விவாதத்தை பூர்த்தியாக கழித்திருக்கிறோமா ரமதானிலாவது குராத்திலாவது கழித்திருக்கிறோமா குறைந்தது ரமதானிலாவது இதுதான் விவாதம் கண்ணியமாக சூரா பக்கராவை நாற்பத்தி எட்டு பக்கங்கள் நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கிட்டத்தட்ட இரண்டரை நூறுக்கு இரண்டு பக்கங்கள் தான் குறையும் அந்த சூர பக்கராவை நாம் விவாதம் செய்வதால் அல்லாவுக்கு எழுதக்கூடாது உங்களுடைய கனவில் நினைக்கக்கூடாது நாம் சொல்ல சொல்ல அல்லாவுடைய அந்தஸ்து கூடுகிறது நாம் செய்ய செய்ய அல்லாவுடைய அந்தஸ்து ஏறுகிறது மனிதர்களை இந்நிலத்தின் முதல் நபர் தொட்டு இறுதி மனிதர் வரை எல்லோருமே தப்புவாவிலே உயர்ந்த உச்சகட்ட அதாவது மிகப்பெரிய தத்துவக்காரியாக வாழ்ந்தாலும் ஆகாததாரின தீமொழிக்கு செய்தார் அந்த தத்துவம் அந்த இறையற்றம் என்னுடைய ஆட்சியில் என்னுடைய அதிகாரத்தில் என்னுடைய சிங்கம் என்று அதில் போட்டார் மாற்றமாக எல்லாருக்கும் பச்சையை கண்டுகிறார்கள் உங்களில் வெறும் பாவிகளாக முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரும் வாழ்ந்தார் நீங்கள் எல்லோருமே பாவம் செய்தாலும் என்னுடைய ஆட்சியில் எந்த அளவு குறையாது ஏதோ அதிலே ஒருவர் ஒரு ஊசியை எடுத்தார் ஊசியில் வருமோ அந்த அளவு குறையாது அந்த அளவுதான் குறையும் நமக்கு விளைவதற்கு தகுவா முதலாவது மனிதரை பதிய வைக்க வேண்டும் அன்பாளர்களே தொடர்பு எப்படிப்பட்டது குரானிலே நம்முடைய நிலைமை என்ன வாழ்க்கையை நாம் குரான் எது எத்தனை எத்தனை குரான் குரான் முதலசாமிலே அந்த சின்ன வயதிலே ஓதிய திருப்பிராயத்திலே ஓதிய கண்ணியமானவர்களே அந்த குரானை தவிர வேறு எந்த குரான் வாழ்க்கையை முடித்தது கிடையாது ஒரு திருப்போது என்றால் இன்றை ஒன்பதாவது பத்தாவது இருக்க வேண்டும் என்ன ரமதான் இது குரான் ஓதாத ரமதான் ரமதானா குரான் இறங்கியவர்கள் நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் நேர்வழி மனக்கவலைகளை இருக்கின்ற டென்ஷன்களை பிரச்சனைகளை நம்முடைய என்ன துக்கங்களை இல்லாமலாக்கக்கூடியது கவலையா பிரான் ஓதுவோம் ஏதாவது வார்த்தையில பிரச்சனையா பிரான் ஓதுவோம் கடனை that எல்லாம் இதாயத்தின் இதாயத்தின் அந்த அந்த உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கிடைத்தது ஆசிரமான இன்றைய மிக முக்கியமான ஒரு மார்க்க அறிஞராக கம்மியாக மாறினார் இவ்வளவு அந்தஸ்து இவ்வளவு சாத்தியம் இவ்வளவு ஈமான் இவ்வளவு ஈழ அறிவுகளுக்கு பேசி ஓதிய கண்ணு சுயமாக இருந்து கேட்டு உள்ளது கேட்கின்றன நம்ம கேட்பதாரா பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கின்ற குரான் குரான் கனிமழை மோமிங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இன்னதையை கண்பதற்கு ஏற்படுத்தாதா இந்த நேரம் அதிகமாக வீடுகளிலே குரான் ஓதப்படுகின்ற பொழுது வீட்டுக்கிழமை வழங்கள் கனிம வீட்டிலே ஒரு கண்ணோட்டம் வீட்டிலே ஒற்றுமை ஏற்படும் அந்த வீட்டுக்கு நான்கு பாக்கியங்கள் கிடைக்கும் நான்கு பாக்கியங்கள் ஒன்று அந்த மூன்றாவது அந்த வீட்டிலிருந்து வெளியாகி விடுவார்கள் நான்காவது அந்த வீடு சிறிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு போதும் என்ற தன்மை இருக்கும் வீடு சிறிய வீடாக இருந்தாலும் திருப்தியாக வாழ்வார்கள் ஐந்து பேர் இருக்க முடியுமான வீட்டில் பத்து பேர் வாழ்ந்தாலும் பத்து பேரும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியோடு இந்த வீடு எங்களுக்கு போதும் என்ற காலத்தன்மையோடு வாழ்வார்கள் எந்த வீட்டில் குரான் போதப்படாதோ பெரிய வீடாக இருந்தாலும் பெரிய வீடு விசாலமான வீடு ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும் வீடு போதாது அந்த வீட்டிலே சந்தோஷம் இல்லை வீட்டிலே நெருக்கடி இந்த வீட்டிலே முசீபத் வீட்டிலே கருத்திரியம் வீட்டிலே தந்தை வந்தால் கருத்திரியம் வந்தால் தீபத்தில் வந்தால் ஏதாவது விஷயங்கள் என்ன சொல்கிறோம் அவருக்கு பெரும்பாலும் இவர் சூரியன் செய்திருப்பார் அடுத்த வீட்டுக்காரர் சூரியன் செய்திருப்பார் அவர் ஏதாவது செய்திருப்பார் இவனுடைய கைகள் இருக்கும் இல்லை நாம் ஓதாமல் இருப்பது ஆகப்பெரிய என்பதைத்தான் ஒரே எப்படி அழுது கொண்டு ஓடினார்கள் அழுது கொண்டு ஓட சொன்னார்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கண்ணை வலிப்பி குரான் இருக்கிறோமா ஒரு ஒரு ஆயத்தோடு இருக்கிறோமா ஒரு ஆயத்தை கேட்கும் பொழுது கண்ணி வலிந்திருக்கிறதா உள்ள பொருகி இருக்கிறதா அழுவது போன்று நீங்கள் நோக்கு முன்னால் சரி வரவில்லை உங்களை போன்ற கையில் முடியாத பாணியில் போகுங்கள் எனவே விளக்கத்தோடு ஆயத்தை இரவு கூறாக ஆயத்தை ஓடி காமித்திருந்தார்கள் ஓடி காமினார்கள் உடனே நாளைக்கு ஓடும் பொழுது பக்கை வைராட்சியில் நின்று எம்முக்கு கண்டி அந்த ஆயத்தை ஓடும் பொழுது போதும் ஓதும் அதே அவரிலே புறான் ஓதிக்கொண்டிருக்கிறார் பேரும் யாருக்கு எதிராக கிடைக்கும் என்றால் புறான் ஓதிக்கிறீர்கள் என்னுடைய எத்தனை வார்த்தையை தாண்டி போயிருப்பார் அல்லாவுடைய எத்தனை வாக்குறுதிகளை தாண்டி போயிருப்பார் எத்தனை பொருளுடைய இன்பங்களை தாண்டி போயிருப்பார் எத்தனை அல்லாவுடைய அல்லாவுடைய அருள் பாண்டியங்களை ஞாபகங்களை தாண்டி போயிருப்பார் கிடைக்கும் அவருக்கு உழைப்பதை வாக்குவாதம் சண்டை சச்சரவு ரமதானிலும் நடக்கும் என்றால் நாம் ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடிய கொடுத்து செய்ய முடியாது அல்லது عمل به أليس لله حاجة في أن يدعنا آمه شرابا யார் ஒருவர் சீரான குறியான பாவமான செய்திகளை நம்முடைய நாவை கட்டளைகளை விட்டு வீணானவைகளுக்கு பாதுகாக்கவில்லையோ வீணான பாவமான செயல்களை விட்டும் பாதுகாக்கவில்லையோ அவர் கேட்பது தாடி திறப்பதிலே பெரும் தானம் பற்றியிலே அல்லாவுக்கு தேவை கிடையாது நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்தால் நீங்கள் அளவு அதிகமாக வீணாக கற்க வேண்டாம் நம்முடைய முக்கிலே வேலை பேச வேண்டாம் பாவங்கள் செய்ய வேண்டாம் கதறுகளில் ஈடுபட வேண்டாம் யாராவது பிரச்சனைக்கு வந்தால் பேச வந்தால் சண்டைக்கு வந்தால் உங்களோட ஆகிய பண்ண வந்தால் இன்னும் என்னோட முட்டா எனக்கு ஏசாது என்னோட சிந்தனைக்கு வராது என்னோட வாழ்நாட்டுக்கு வராது என்று ஒதுங்கி கொள்ளட்டும் மக்கள் பொறுமை பொறுமையாக இருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கிழமாக அவர் எல்லை கடற்கின்ற நான் ஒரு சில விடயங்களை பறி கொடுக்கும் பொழுது நீங்கள் இருந்து சென்று விட்டீர்களே என்ன காரணம் இல்லை அவர்கள் நீங்கள் உங்களுக்கு அவர் இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது உங்கள் சார்பாக ஒரு வழக்கை அல்லா நியமித்திருந்தால் அவருடைய ஒவ்வொரு வேலைக்கும் அந்த மழைக்கு வழிபடுத்திருந்தார் அந்த மழைக்கு உங்கள் சார்பாக உங்களுக்கு ஏற்கக்கூடியவருக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் நீங்கள் பேச ஆரம்பித்தவுடன் அந்த இடத்துக்கு வெயிட்டாக வந்திருக்கார் அழைத்து போய்விட்டார் பின்னால் இருக்கின்ற இடத்து எடுக்கின்றதே நான் சென்று விட்டேன் ரமதானில் உதவி உதவி உதவி ஒரு மாதம் அமல்களையும் ஞாபகப்படுத்த வேண்டுவதற்காக ஒவ்வொரு எதிர்க்கிறார் காவலர்களே எனது முகாந்தா பிறகு கைப்பணிகின்ற மாதம் நீர் பண்ணுகின்ற மாதம் பிறகு கை விரிக்க விரும்புகின்ற மாதம் நம்ம வண்ணாக இருந்தார்கள் முதலிடம் முதியவர்களுக்கு கண்ணியமானவர்களே கோடீஸ்வரர்கள் அல்ல லட்சாதிபதி அல்ல வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அஜுவல் அஜுவல் எந்த அளவுக்குடையாதி காற்றின் போது காற்று எல்லா இடத்துக்கும் படும் காற்று சுகமானதை திருந்துவானதை காற்று எண்ணெய்வானது அது எல்லா தரப்பினருக்கும் விருப்பமானது அளவான காற்று தொழிற்காற்று தேவையான அளவு அந்த காற்று போன்று வீசி மாறி இதனோட காற்றோடு வேகமாக சீராக அதிகர்கள் இந்த செவிக்கரம் என்று பேசுகிறார்கள் ஆக பிறந்த தொடக்கா ரமலானிலே கொடுக்கப்படுகிற தொடக்கம் எல்லா பிரச்சனைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக ரமலானை தேவைகளுக்காகவே பாதிக்கக்கூடாது பிஸ்கட்டையும் டீயையும் கனிமானங்களே ஒரு ஒரு சிறிய ஒரு பிஸ்கட் கட்டன் வந்து பிஸ்காட் செய்யக்கூடாது இப்படியான விஷயங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்பானவர்களே அதற்கா எல்லா காலங்களிலும் சிறந்தது ரமதானிலே சிறந்தது மிகவும் சிறந்தது இன்னும் தேவை இருக்கிறது தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன அதற்காக நாம் அல்லாவுக்காக வேண்டி தேடி தேடி செய்ய வேண்டும் இந்த இடத்தில் நாம் செய்தால் நமக்கு பாராட்டும் புகழும் சவாலும் கிடைக்குமோ அந்த இடத்தில் மாற்றம் இல்லாமல் நம்மை தெரியாத இடங்களுக்கு சென்று நாம் யார் என்று அடையாளம் தெரியாத இடத்துக்கு சென்று கண்ணியமானவர்களே எனவே நம்முடைய வாகனத்திலே அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போக முடியாது ஏன் ஒரு சில சில நேரங்கள் இருக்கும் சில மனிதர்களே வந்து மனிதர்கள் போனாலே வந்து இரண்டு பேருக்கு வர முடியாது அப்படியே மக்கள் வாழ்கிறார்கள் மனிதர்களுக்கு வந்தே அவன் தோற்கடிந்திருக்கின்றன ஒருவர் வந்தால் இன்னொருவர் வந்தால் இவரோட கொண்டு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு போக முடியும் அப்படிப்பட்ட வேண்களுக்குள்ளும் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களையும் சேர வேண்டும் அவர்களையும் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் அல்லது ஆட்களை அனுப்பியாவது செய்ய வேண்டும் அன்பாளர்களே அந்த செருப்பி அந்த கர்மம் அன்பாளர்களே யாரோ உபகாரங்கள் உதவிகள் மௌத்தை தடுப்போம் டேஞ்சரான மௌத்து கேவலமான மௌத்து கீழ் மௌத்து இப்படியான மௌத்துகளை இருந்து பாதுகாக்கிறோம் அதை எப்படின்னா நாம் இருக்க வேண்டுமா இதே சுகத்தோடு அவருடைய உஷ்ணத்தை அவருடைய அந்த நீட்டை இல்லாமலாகும் அவருடைய உஷ்ணம் போனால் என்ன கிடைக்கும் குளிர்மையாகிறது அப்படில ஏசி போட்டது போட்டு தூங்க வேண்டுமா தேவை எழுமேசி எழுமேசி ஆடம்பம் ஏசி ஏசி எல்லாமே ஏசி பெரிதும் ஏற்றி கொண்டு அந்த அந்த ஒரு நிலைமையில் தூங்க ஆசை இருக்கிறதா அந்த காவை நாளாகும் ரமலானிலே கண்ணே பல நாளை நாம் கவனிக்க வேண்டும் செய்வது தெரியாமலும் கூட சில தெரியக்கூடாது யாராவது ஒருவருக்கு யாராவது ஒருவருக்கு அல்லாஹுக்கும் அவருக்கும் தெரிய அல்லாஹுக்கும் அவருக்கும் மாத்திரம் தெரிய அவர்களை செய்து கொள்ள முடியும் என்றால் செய்து கொள்ள நாம் கொடுத்தோம் என்று அவருக்கு கூட அடையாளம் தெரியாதவர்கள் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்தவருக்கு மாற்றம் தெரிய வேண்டும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கொடுத்தவருக்கு சொல்லி காட்டக்கூடாது இவரை இவருடைய முதலாளியை செய்து வைத்து நான் தான் நம்பியவாயால் நாம் நம்முடைய நன்மைகள் அழிக்கக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது சொல்லி காட்டி மக்களுக்கு நோவினைப்படுத்தி மனவசத்தை ஏற்படுத்தி அதற்காவுடைய நன்மைகளை பாக்கியாக்க வேண்டாம் சொல்லி காட்டலாம் சொல்லி காட்டலாம் நான் இருக்கிறேன் குகையிலாகப்பட்ட மூன்று பேரும் அல்லாவுக்கு அவரை சொல்லிக்காட்டை அந்த குகையிலிருந்து வெளியே வந்தார்களே தங்குவா அல்லாவுடைய நம்பிக்கை எல்லாம் எல்லாருக்கும் விடப்படுகிறது பெற்றோருக்கு பார்க்கக்கூடியவர் தொழிலாளிக்கு அதே போன்று ஒரு பெண்மணியோடு ஆசை வைக்கும் அந்த பெண் சகோதரி கேட்டு ஒன்றும் அந்த பெண்ணை ஆசைக்கே கஷ்டப்பட்டால் தருவேன் சொல்லியும் அந்த பெண் அல்லாவை பயந்து கொள்ள சொன்னவுடன் எழுந்து சென்றால் செய்யாமல் அந்த மூன்று பேரும் குகையிலே லொக்னாகிறார்கள் அந்த அந்த குகையிலிருந்து அந்த அந்த மறக்காது நாம் எல்லோரும் மனிதனாக வாசிக்கிறார்கள் உறவல்லாத மனிதராக உறவும் இல்லாதவர்கள் ஏன் நீங்கள் எப்படி மனிதர்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிறார்கள் நாங்கள் ஊரில் ஏழை அனாதைகள் எனவே பொருளாதாரத்தில் வாழ்கிறோம் நம்முடைய வீட்டு வாசனை ஒவ்வொரு நாளும் சுபவத்தினால் அந்த நாளுக்கு கை போட்டு கட் பண்றோம் அந்த நாளுக்குரிய கறி சாப்பாடு தேவையான விடயங்களாக கோவில்கள் அதே போன்று ஈசமரங்கள் அதே போன்று மாநிலங்கள் போன்று வந்து கட்டிருக்கும் இரவாக யாரும் வைத்துவிட்டு போய்விடுவார் அடையாளம் காண செய்யவில்லை பார்த்தோம் அதே தேவையில்லாத வேலையை விட்டிருக்கிறோம் இன்று காலையில் எழுந்தினோம் கதவை திறந்தோம் அந்த கட்டிருக்கவில்லை அந்த இல்லை கேட்டோம் யார் ஒரு முக்கியமான தலைவர் அதை இருப்பார் நிச்சயமாக இந்த அந்த உணவுக்குரிய பொருட்களை அந்த பெற்றை வைத்தவர்கள் Thank you. வரைக்கும் அவர்தான் வைத்தார் தெரியாது நம்முடைய ஜனாதாவில் நம்முடைய உறவுகள் இல்லாமல் நமக்கு தெரியாது பழைய கண்ணீர் வடிந்து நமக்கான துவாவும் நிச்சயமாறும் தேவையா ஒரு நிமிடத்தில் குடும்பத்தில் ஆதரிக்க வேண்டும் நமக்கு பல திருமணங்கள் செய்யக்கூடியதை கவனிக்க வேண்டும் யார் கிடையாது ரெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து கோல் எடுத்தால் ஆன்சரா என்ற ஒரே ஒரு போன் போல் இருக்கக்கூடாது அது மகளிராக இருக்கும் ஆலிமுடையதாக இருக்கும் அதே மாற்றக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் எத்தனையோ விடயங்களை செய்கிறோம் கேட்கிறோம் கனிமானவர்களை சகாத்திரை கணக்குகளை எல்லாம் கேட்கிறோம் சகாத்தை பற்றி எல்லாம் படிக்கிறோம் திரும்ப அனுமதி பற்றி எல்லாம் பற்றி படிக்கிறோம் அவர்களுக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய ஒரு ஒரு உதவி கரம் இருக்கிறது என்னுடைய விருப்பத்தை நான் சொல்கிறேன் நான் இந்த மக்களுடைய இமாமும் அல்ல இருபத்தி நான்கு பிரச்சனையாளரும் சேவை செய்கின்ற ஒரு சாதார் உலமாக்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சொன்னாலும் உள்ளம் உண்மை கிராமத்திலே இரண்டு மணிக்கு போவீர்கள் பயணம் இல்லாவிட்டால் ஆன்சர் ஆகும் என்ன விடயம் இப்படியோ பத்துவா இப்படியோ மசாலா சில வேலை நீங்க சைனாவில் இருப்பீர்கள் நீங்க சில வேலை அமெரிக்காவில் இருப்பீர்கள் நீங்க சில வேலை பிரான்சில் இருப்பீர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருப்பீர்கள் கனடாவில் இருப்பீர்கள் கனடாவில் இருக்கும்போ காலை நேரம் எங்க மகளிர் விசாலமாக இருக்கும் ஞாபகமாக இருக்கும் கனடாவில் வந்து முற்பகல் நேரம் இங்கே உங்களை பயன்படுத்தி விளக்கப்படிப்படி ஆன்சர் ஆகும் இவர்களை இவர்களை கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும் நான்கு பேருக்கு முன்னால் கொடுப்பது அல்ல இவர்களுக்கு கொடுக்கின்ற நாம் நம்முடைய ஊழியர்கள் அதே நம்முடைய பிள்ளைகள் கோழிகள் மானியங்கள் உஸ்தாத்மார்கள் செயல்மார்கள் நமக்கு ஒரு அறிவை ஒரு ஆணாவை ஒரு அயன்மை ஒரு ஏழை ஒரு சிறிய கணக்கை ஒரு பெண்கத்தை ஒரு பிறப்பை காலையில் முஸ்தாத் மௌலிமா வேற டீச்சர் இது நோயாளிகளாக இது கருணைக்கு எண்ணி வழியலாக ஆட்சியர்களாக இது ஹாஸ்பிட்டலிலே ஆக்சிஜன் போடப்பட்டு ஐசியூவிலே உமரி காரியத்திலே நோயாளியாக இருக்கிறார் ஐநூறு முப்பது முன்னால் நாம் சம்பளம் வாங்கினோம் இன்று அன்று தக்கா தெரித்தோம் இன்று தக்கா தெரிக்கிறோம் நமக்கு பத்து வருடங்களுக்கு முன்னால் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நமக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னால் தொழிலை காட்டி தந்தப்போ இருக்கிறார் தக்கா கிடைக்க தகுதியானவரமாக இருக்கிறார் இவரை நன்றி உணர்வோடு கிடைக்க வேண்டும் எனக்கு எல்லாரையும் கிடைக்க வேண்டும் இதை இருக்க வேண்டும் நிமிடம் வர நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள் ஒரு கலாநிதி இறைச்சி கடைக்கு போகிறார் அவர் கேன்சர் கேன்சர் ஒரு முப்பது நாளைக்கு லண்டனுக்கு சென்று ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு ஈஜிப்டிலே சம்பவம் ஈஜிப்டிலே சம்பவம் இருக்கிறது ஒரு கலாநிதி இறைச்சி கடைக்கு போகிறார் எது மெதுவாக கேன்சர் நோயால் பேசலாம் என்று எழுதியுள்ள அப்படியே கலெக்ட் பண்ணி பேர்களை ஏழு பிள்ளைகளை தாயினார் நான் விதவை நான் விதவை பணம் கொடுக்க வேண்டிய வாங்க என்ற பணத்திலே வெள்ளிக்கிழமை நான் கையிலே எங்காவது பிள்ளைகளை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உடனே அந்த கதையை ஞாபகம் நான் பெண்கள் பேசுறேன் நான் அதற்காக கொடுங்கள் அந்த வீட்டு செய்யலாமே லண்டனுக்கு போக இருக்கிறார் சில தினங்களில் ஒப்பரேஷனுக்காக வேண்டி உடனே கூட்டிக் கொண்டு போய் இறைச்சி கடைக்காரர்கள் இந்த தாய்க்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிக்ஸ் மந்த் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவ்வளவு இறைச்சி கொடுக்க வேண்டும் நோயாளிகளே இல்லை எனக்கு ஒரு கருத்து ஏற்பட்டது ஒரு கலெக்டிவ் ஏற்பட்டது ஒரு உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஒரு ஆகாது ஏற்பட்டது நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இல்லைங்களே நண்பனுக்கு போக தேவைப்படாது தேவைப்படாது எனக்கு சிவா கிடைத்து விட்டது போனார்கள் இறைவனுக்கு முன்னால் கட்டப்பட்டு வந்ததால் நான் தான் உங்களுக்கு கேன்சருடைய ஒரு துளியும் இல்லை கிடையாது நோய் பாவங்களை பாவங்களை சகோதர சகோதரி உற்றார் ஒரு அம்சங்கள் பொங்கல் அனைவரையுமாவே இருந்தவையாக அனைவரையுமாவே இருந்தவையாக என்னென்ன வாக்கியத்தை கொடுக்கிறார்களா நாமோ நிறைவேற்றுவாயாக கடன்களை நிறைவேற்றுவாயாக உங்கள் மன கவலைகளை போக்குவாயாக நம்முடைய பொருளாதார பிரச்சனை நம்முடைய எல்லா சூழ்நிலை மனதில் வைப்பாயாக நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த தீர்த்தானத்தை அடைய விடாதே யாரம்மா அந்த இசைக்கு யாரும் கை நீட்ட விடாதே யாரம்மா அந்த இசைக்காக யாரும் கை செய்ய வைக்காதே யாரம்மா அந்த இசை சலாமான சமாளிக்க வைக்காதே யாரம்மா அந்த இசை குமாரி இருக்காதே யாரம்மா சாதாரண உயிரை சமாளிக்க யாரம்மா சாதாரண உயிரை சமாளித்து வாழ்ந்து கனிமாவுடன் ரோகிகளை சொல்லி பார்க்கிறது